திரு ஆவூர் பசுபதீஸ்வரம் சுவாமி திரு பசுபதீஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு மங்களநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்றி அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் தத்தல்ல பணியும் அப்பதி பசுபதீச்சரத்து இனிது இருந்த மணியை உள்புக்கு வழிபடும் விருப்பினால் வணங்கி தத்தன பணியும் அப்பதி பசுபதீச்சரத்து இனிது இருந்த மணியை உள்புக்கு வழிபடும் விருப்பினால் வணங்கி தனிவில் காதலில் தன் தமிழ் மாலைகள் சாத்தி அணி விளங்கிய திருநல்லூர் மீண்டும் வந்து அணைந்தார் திருநல்லூர் மீண்டும் வந்து அணைந்தார் பசுபதீச்சரத்து இனிது தீர்ந்த மணியை உள்புக்கு வழிபடும் விருப்பினால் வணங்கி தனிவில் காதலில் தன் தமிழ் மாலைகள் சாத்தே பசுபதீச்சரத்து தமிழ் மாலைகள் சாத்தி தமிழ் மாலைகள் சாத்தி உண்ணியற் பூதியற் பூதநாதர் உடைபடுவார்தம் மனத்தார் திங்கள் புலர் பூதிய பூதநாதர் உடைபடுவாரம் மனத்தார் திங்கள் கண்ணியர் எந்தெந்து காதலர் கை தொழுதே தயிருந்த ஊராம் விண்ணுயர் மாளிகை மாட வீதி விரை கமழ் சோலை சுலாவி எங்கும் விண்ணுயர் மாளிகை மாட வீதி விரை கமழ் சோலை சுலாவி எங்கும் பன்னியல் பாடல் அராத ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பன்னியல் பாடல் அராதாவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பாடுனாவே பாடு நா முத்தியர் முப்பிலர் அப்பின் உள்ளர் முக்கண்டர் தக்கந்தல் வேள்வி தாடும் அத்தியர் என்று என்று அடியர் ஏத்தும் ஐயன் அணங்கொடு இருந்தவும் ஆவூராம் பசுபதீச்சரம் ஆவூர் பசுபதீச்சரம் ஐயன் அணங்கொடு இருந்த ஊராம் தொத்தியலும் பொழில் மாடு வண்டு துதைந்து எங்கும் தூமதுப்பாய கோயில் பத்திமை பாடல் அறாத ஆவூர் பசுபதி பாடு நாவே பத்திமைப்பாடல் அறாத ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே பாடு நாவே பொங்கி வரும் புனல் சென்னி வைத்தார் போம்பழி வந்திடி வேற்றமான இங்குயர் ஞானத்தர் வானோர் ஏத்தும் இறையவர் என்றும் இருந்த ஊராம் இறையவர் என்றும் இருந்த ஊராம் ஆவூர் பசுபதீச்சரம் தெங்குயர் சோலிசேர் ஆலை சாலி திளைக்கும் விளைவயல் சேரும் பொய்கை பங்கயமங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே பங்கயமங்கை விரும்பும் ஆவூர் பசுபதீச்சரம்பாடு நாவே தேவி ஓர் கூறினர் ஏறது ஏறும் செலவினர் நல்குறவு என்னை நீக்கும் ஆவியர் நல்குறவு என்னை நீக்கும் ஆவியரு அந்தனரு அல்லல் தீர்க்கும் அப்பனார் அங்கே அமர்ந்த ஊராம் ஆவூர் பசுபதீச்சரம் அப்பனார் அங்கே அமர்ந்த ஊராம் புவியலும் பொழில் வாசம் வீச குறிகுழலார் சுவடு ஒற்றி முற்ற பாவியல் பாடலராத ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பசுபதி இச்சரம் பாடுனாவே பசுபதி இச்சரம் பாடு நாவே இந்தனையும் சடையார் விடையார் இப்புறப்பன்னை அறுக்க வல்லார் இப்புறப்பு என்னை அறுக்க வல்லார் இந்தனையும் சடையார் விடையார் இப்பிறப்பன்னை அறுக்க வல்லார் இப்பிறப்பெண்ணை அறுக்க வல்லார் வந்தனை தின்னீசை பாடுவார் வந்தனைந்தின் நீசை பாடுவார் மன்னீல மன்னி இருந்த ஊரா வந்தனை தின்னீசை பாடுவார் மன்னீல மன்னி இருந்த ஊரா கொந்தனையும் குடலார் விழவில் கூட்டமிடையிடை சேரும் வீதி கொந்தனையும் குடலார் விழவில் கூட்டம் இடையிடை சேரும் வீதி பந்தனையும் விரலார் பந்தனையும் விழலார்தும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பாடுனாவே பாடுனாவே பாடு நாவே பசுபதி ஈச்சரம் பாடுனாவே குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றிக் கண்ணார் உரைபதியாகும் செறிகுள் மாடும் சுற்றிய வாசலின் மாதர் விழா சொற்கவிபாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடு நாவே பசுபதி ஈச்சரம் பாடு நாவே ஹர நீருடையார் நெடுமால் வணங்கும் நிமிர்ச்சடையார் நினைவார்த்தம் உள்ளம் கூருடையார் உடை கோவணத்தார் குவலயம் ஏத்த இருந்த ஊராம் தாருடை வாழையில் கூழை மந்தி தகு கனி உண்டு மிண்டிட்டு இனத்தை பாரிடப்பாய்ந்து பயிலும் ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே வெண்தலை மாலை விரவி பூண்ட மெய் உடையார் பிரலாரக்கன் பண்டமர் பூமுடி சற்று உகந்தமைந்தரிடம் வளரும் ஓங்கி எங்கும் கண்டவர் சிந்தை கருத்தின் மிக்கார் கதியருள் என்று கையாரக் கூப்பி பண்டு அலர் கொண்டு பயிலுங்காவூர் ஆவூர் பசுபதி இச்சரம் பாடு நாவே மாலும் அயனும் வணங்கி நேடு மற்றவருக்கு எரியாகி நீண்ட சீலம் அறிவரிதாகி நின்ற செம்மையினார் அவர் சேரும் ஊராம் கோல விழாவின் அரங்கது ஏறி கொடியிடை மாதர் மைந்தரோடும் பாலனவே மொழிந்து எத்தும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பின்னிய தாழ்ச்சடையார் பிதற்றும் பேதையராம் சமன் சாக்கியர்கள் தன்னியலும் உரை கொள்ளகில்ல சைவரிடம் தளவேறு சோலை துண்ணிய மாதரும் மைந்தர் தாமும் சுனையிடை மூழ்கி தொடர்ந்த சிந்தை பன்னிய பாடல் பயிலும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே பண்ணியல் பாடலராத ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பத்திமை பாடலராத ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பங்கைய மங்கை விரும்புமாவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பாவியல் பாடலராத ஊர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பந்தனையும் விரலார்த்தம் ஆவூர் பசுபதி இச்சரம் பாடுனாவே பற்றிய கையினர் வாழும் ஆவூர் பசுபதீச்சரம் பாடுனாவே ததரார பாரிட பாரிடப் பாய்ந்து பயிலும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பண்டு அலர் கொண்டு பயிலும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பாலனவே மொழிந்து எத்தும் ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே பன்னிய பாடல் பயிலும் ஆவூர் பசுபதியீச்சரம் பாடுனாவே என் திசையார் வணங்கி ஏத்தும் எம்பெருமானை எழில் கொள்ளாவூர் பண்டுரியார் சிலர் தொண்டர் போற்றும் பசுபதியீச்சரத்து மேல் கண்டல்கள் மிண்டிய காணல் காழி கவுனியன் ஞான சம்பந்தன் சொன்ன கொண்டே நீதா இசை பாடியட கூடும் அவருடைய அருள்வானே கொண்டி நீதா இசை பாடியா